மைந்தா ராமா அதிகாலை புலர்கின்றதே உத்தமன் வடிவே எழுவாய் நித்திய கடன்களாற்ற கோசலை மைந்தா ராமா அதிகாலை புலர்கின்றதே உத்தமன் வடிவே எழுவாய் நித்திய கடன்களாற்ற விழித்தெழுவாய் விழித்தெழுவாய் கோவிந்தா கருடனை கொடியில் உடையோய் விழித்திரு கமலாபதியே உலகங்கள் மூன்றும் வாழ விழித்தெழுவாய் விழித்தெழுவாய் கோவிந்தா கருடனை கொடியில் உடையோய் விழித்திரு கமலாபதியே உலகங்கள் மூன்று வாழ ஞானம் அனைத்தும் பணியும் ஸ்ரீதேவி தாயே மணவாளன் மார்பிலுரை மனம் கவர் மங்கை நீயே உன்னாயகன் அடியவர் குறை நீக்குவாயே ஸ்ரீ வெங்கடேசன் துணையே திருப்பள்ளி எழுவாய் ஞானம் அனைத்தும் பணியும் ஸ்ரீதேவி தாயே மணவாளன் மார்பிலுரை மனம் கவர் மங்கை நீயே உன்னாயதன் அடியவர் குறை நீக்குவாயே ஸ்ரீ வெங்கடேசன் துணையே திருப்பள்ளி எழுவாய் செந்தாமரை கண்கள் சுடர் வீசும் தேவி ஒளி சிந்து முழுமதி கலை உந்த முகமே கலைவாணி வெள்ளி மலை ராணி போற்றிடும் மலைராஜன் அன்பு துணையே ரமாமணி அத்ரி முதலான எழுமுனிவர் காலை ஆகாச கங்கையின் அழகு மலர் தாமரையால் பாதார விந்தமதை அர்ச்சிக்கும் தருணம் சேஷாச்சலவாசனே திருப்பள்ளி எழுவாய் ஐந்தாகும் வதனகரன் ஷண்முகன் பிரம்மன் எல்லாம் திருவிக்ரமூர்த்தி உன் புகழினை பாடுகின்ற வாக்கரசன் பிரகஸ்பதி நாட்பலன் சொல்லுகின்றார் சேஷாச்சலவாசனே திருப்பள்ளி எழுவாய் சற்றே மலர்ந்த எழில் தாமரை வாசம் தன்னை பாழை மணக்கும் தென்னையொடு பாக்கின் மூலம் குளிர்காற்று தாங்கி வரும் அதிகாலை நேரம் சேஷாச்சலவாசனே திருப்பள்ளி எழுவாய் உன் கோவில் கிளிகளது விழிகளை திறந்த வண்ணம் பாயசம் கனியமுது பருகி தினம் கழிக்க ஆனந்தம் ஊறி வரும் உன்னாமம் பாடி பறக்கும் சேஷாச்சலவாசனே திருப்பள்ளி எழுவாய் நாதம் நிறைந்து பெருகும் நல்வீணை தன்னில் அந்தம் இல்லாத அனந்தன் முன் பெருமையாகும் குன்றாத சுவை கூட்டி மீட்டும் அருள் நாரதன் கரம் சேஷாச்சலவாசனே திருப்பள்ளி எழுவாய் சிங்காரமான அரவிந்த மகரந்தம் உண்டு ரீங்காரம் செய்யும் மதுவண்டுகள் உன் சேவை காண தன்னார் தடாக கமலம் தனை நீங்கும் கோலம் சேஷாச்சலவாசனே திருப்பள்ளி எழுவாய் அதிகாலை தன்னில் ஆட்சியர் அழகான மத்தால் மண்பானையில் சுவைத்தயிர் கடையும் மத்தின் ஓசை ஓயாமலே பெருகிடும் திசையெங்கும் கேட்கும் சேஷாச்சலவாசனே திருப்பள்ளி எழுவாய் தேன் சிந்தும் புமுதமலர் வண்டு அகந்தையாலே காணும் கரும் பூக்களினை எதிர்க்கும் வண்ணம் ரீங்காரம் என்னும் ஒலிபேரிகை முழங்கும் எங்கும் சேஷாச்சலவாசனே திருப்பள்ளி எழுவாய் அடியார் விரும்பும் வரம் யாவும் வழங்கும் நாதா ஜெகம் யாவும் கருணை தினம் காட்டும் ஸ்ரீனிவாசா இரு தோளிடை திருவை மார்பினில் வைத்த அழகே ஸ்ரீ திருப்பள்ளி எழுவாய் ஸ்ரீ சுவாமி புஷ்கரிணி நீரினில் ஆடிதே புனிதம் அடைந்த ஹரி அயனுடன் முனிவர் கூட்டம் உன் கோயில் வாசலில் நெருக்கியே நாடி நின்றார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருப்பள்ளி எழுவாய் நீ வாசம் செய்யும் சேஷமலை கருடமலை வெங்கடாத்ரி நாராயணாத்ரி ரிஷபாத்ரி விஷாத்ரி என்னும் நாமம் உரைத்து நின்றே முனிவர் பணிந்தார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருப்பள்ளி எழுவாய் உன் சேவை காண சிவன் அமரேசன் அக்னி யமனோடு வருணன் வாயு குபேரன் இங்கே பக்தி பெருக்குடன் கரம் கூப்பி நின்றார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருப்பள்ளி எழுவாய் முன்வாசலில் கருடன் சிம்மம் ஆதிசேஷன் ஐராவதத்தோடு உச்சி சிரவசும் தத்தம் அதிகார தகுதி மறந்து முந்துகின்றார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருப்பள்ளி எழுவாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது என்னும் கொள்களாம் ஒன்பதும் தான் உந்தா சர்தாசராய் திருவாசலில் வந்து நின்றார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருப்பள்ளி எழுவாய் முன்பாத தூளி சிரம் மேல் பதிகின்றதாலே ஸ்வர்க்கத்தில் நாட்டம் கொள்ளாது உனை நினைப்பார் கல்பங்களே முடிவுறும் எண்ணத்தில் உழல்வார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருப்பள்ளி எழுவாய் உன் கோபுரத்து சிகரங்கள் அனைத்தும் கண்டோர் ஸ்வர்க்கத்தில் வாழும் சுகம் கண்ட போதும் மீண்டும் பிறந்திங்கு வந்தே உனை திருப்பள்ளி எழுவாய் ஸ்ரீபூமி நாயகா தயாள குணம் படைத்தோய் தேவாதி தேவனே ஜெகநாத சரண்யமூர்த்தி ஸ்ரீ ஆதிசேஷன் கருடன் அர்ச்சிக்கும் பாதா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருப்பள்ளி எழுவாய் ஸ்ரீ பத்மநாபன் புருஷோத்தமன் வாசுதேவன் வைகுண்டமாதவன் ஜனார்தனன் சக்கரபாணி ஸ்ரீவத்சனென்னும் சரணாகதன் பாரிஜாதன் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருப்பள்ளி எழுவாய் கந்தர்வன் கர்வம் தனை வென்றதும் திவ்ய ரூபம் ஸ்ரீதேவிதான் மருவும் சுந்தர விழிகள் கொண்டோய் மாசற்ற மங்கள குணம் நிறை கீர்த்தி வாசா ஸ்ரீ வேங்கடாஜலபதி திருப்பள்ளி எழுவாய் நீன் ஆமை வராக நரசிம்ம வாமனாக பரசேந்தும் ராமன் தவத்திரு ராமனாக சேஷனாம் பலராம யாதவ கிருஷ்ணனான கல்கி ரூபா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருப்பள்ளி எழுவாய் லவங்கம் கற்பூரமணம் கமல் திவ்ய தீர்த்தம் புனிதம் பொங்கி வரும் தங்க குடங்கள் தாங்கி ஆச்சார சீலர்கள் திருக்கோவில் வாசல் முன்னே நிற்கின்றார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருப்பள்ளி எழுவாய் சூரியோதயத்தில் தாமரைகள் மலர்ந்திருக்க பறவைகள் யாவும் இன்னிசை எங்கும் முழங்க ஸ்ரீவைணவர்கள் உனது மங்களம் வேண்டுகின்றார் ஸ்ரீ வெங்கடேசனே திருப்பள்ளி எழுவாய் பிரம்மா முதல் தேவரொடு முனிவர்கள் இங்கே போற்றும் சனந்தனரெனும் தவயோகியர்கள் உன்வாசல் நின்றார் மங்கள வஸ்துக்களோடு ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருப்பள்ளி எழுவாய் लक्ष्मी वसि मासत्र गुणसागरने अरुपालमीये वेदान्तमागि निजमागिणु भक्तने सा तिरुपळ्ळि ए लक्ष्मी वसि मासत्र गुणसागरने संसारसागरमदिल् अरुपलमीये ವೇದಾಂತಮಾಗಿ ನಿಜವಾಗಿಡುಂ ಭಕ್ತನೇಸಾ ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருப்பள்ளி எழுவாய் சித்தம் தனில் உந்தன் திருப்பள்ளி எழுச்சி வைத்தே நித்தம் அதிகாலை உரைக்கும் உன் அடியார்க்கெல்லாம் தத்தம் நினைவின்றி துன்பம் அகன்றே எல்லாம் தந்திடும் உன்னருள் கிட்டும் தந்தனில் உந்தன் திருப்பள்ளி எழுச்சி வைத்தே நித்தம் அதிகாலை உரைக்கும் உன் அடியார்க்கெல்லாம் தத்தம் நினைவின்றி துன்பம் அகன்றே எல்லாம் தந்திடும் உன்னருள் கிட்டும் கமலத் திங்கள் போல் விழி கொண்டவனே ஜெயமே தினமே திருவேங்கடனே கமலத்திருவின் எழில் குங்குமமே கரைவால் திகழும் செம்மார்பினே அமலம் இதழ் போல் விழி கொண்டவனே ஜெயமே தினமே திருவேங்கடனே குகன் நான் முகன் ஐமுகன் யா ஆதியே அருளும் தயையே எமையாண்டிடுவாய் விஷமலையழகே குகன் நான் முகன் ஐமுகன் யாவருமே தலை வைத்து பணிந்திடும் நாயகனே சரணாகதியே அருளும் தயையே எமையாண்டிடுவாய் விஷமலையழகே பலவே புறங்களில் தீவினைகள் பலவாறு புரிந்தவன் நானும் என் காவலென உடனே விரைந்தேன் எளியேன் எனையும் நீ காத்தருள்வாய் திருவேங்கடமலையில் அமர்ந்தபடி அடியார்களின் தேவை மறையா அதன் எழில் குழலிசையால் பல கோபியர் நெஞ்சில் நிறைந்தவனே வசுதேவ சுதன் எனும் பேரருளே உனையன்றி இறை வேறறியேனே தசரதனின் மகன் எனும் குணநிதியே விசைவில்லினை ஏந்திடும் ஸ்ரீபதியே ரகுநாயகனே நீராமனே வரமே அருளும் கருணை கடலே பூதேவியின் கரமலர் பற்றியவா முழுமதியென தோன்றும் முகத்தழகா பேரசுரரை வென்ற கதிர்ச்சுடரே ரகுராமனே மனம் வேங்கடேசன் நிலை எந்த நாளும் அதன் காரணத்தால் உனை எண்ணுகின்றே ஹரே வேங்கடேசா உடன் நாடி வருவாய் நலம் என்று தோன்றும் அருள் யாவும் தருவாய் உனை பணிய வேண்டி தொலைவில் இருந்து வரும் எந்த நெஞ்சில் தினம் உன்னை சிவபலனை அழிக்கும் பொருட்டு அருள்வாய் அருள்வாய் பிரபோ வெங்கடேசா ஞானமில்லாமல் நான் செய்திடும் பாவமெல்லாம் பொறுத்தருள் பொறுத்தருள் சேஷமலை சிகா பொறுத்தருள் சேஷமலை சிகாமணியே உலகாளும் நாயகியும் இந்த வேங்கடவன் எனும் விஷ்ணுவின் அன்பான மனைவியும் அவன் திருமார்பினில் நித்தமும் திகழ விழையும் அவனது சாந்தம் காத்து மகிழும் அலங்கார தாமரை போலிரு தளிர்கரங்களோடு செந்தாமரையே ஆசனமாய் கொண்ட தேவி மாறாத அன்பெனும் நற்புணம் ஜொலிக்கின்ற தெய்வமே ஜெகன் மாதாவே வணங்குகிறேன் திருமகள் நேசனே கருணை கடலாகி உலகெல்லாம் நிறைந்தருள்பவனே எல்லாம் அறிந்த வல்லோரே பொருளின் பயனே எளியோனாகி பக்தர்க்கும் பாரிஜாதமானவனே ஸ்ரீ வெங்கடேசனே சரணம் சரணமடைந்தேன் உன் பாதச் சிலம்புகள் தழுவும் நறுமண மலர்கட்கெல்லாம் மணமூட்டும் திருமலர் பாதங்களையே மீண்டும் மீண்டும் கண்டு களிக்க தூண்டிடும் ஸ்ரீ வெங்கடேசனே சரணம் சரணமடைந்தேன் நீயே பரம்பொருள் என்பதன் சின்னங்களாகும் மங்களம் நிறை ரேகைகளாய் திகழும் கொடி அமுத கலசம் குடை வஜ்ராயுதம் அங்குசம் தாமரை கல்பவிருட்சம் சங்கு சக்கரங்களாம் திருவழிகள் ஸ்ரீ வெங்கடேசனே சரணம் சரணம் அடைந்தேன் நன்றாய் சிவந்த உன் உள்ளங்கால்களின் பேரொழிகள் தாக்கி பத்மராக கற்கள் தோல்வியை தழுவுகின்றன உன் திருப்பாதங்கள் மேல் எழும் ஒளி வெள்ளத்தால் இந்திர நீல கற்கள் தோல்வியை தாங்கின பாதங்களை தழுவும் நகங்களின் பேரொளியில் சந்திரகாந்த கற்கள் தோற்று ஓய்ந்தன ஸ்ரீ வெங்கடேசனே சரணம் சரணம் அடைந்தேன் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் நட்பின்னை தேவி தங்கள் தளிரான செம்மலக்கரங்கள் பட்டதாலே பெருமானே உந்தன் பெருமை மிகு திருப்பாதங்களும் சிவந்து மலர்ந்தனவோ என்றே ஒளிரும் ஸ்ரீ வெங்கடேசனே சரணம் சரணம் அடைந்தேன் நாள்தோறும் உன்னை போற்றி துதித்து வணங்கும் சிவன் பிரம்மன் முதலானோர் அணிந்திருக்கும் கோடானு கோடி கிரீடங்களில் பதிந்திருக்கும் நவரத்ன கற்களின் ஒளி கதிர்கள் உன் திருப்பாதங்களுக்கு ஆரத்தி சேவை செய்யும் ஸ்ரீ வெங்கடேசனே சரணம் சரணம் அடைந்தேன் வேதங்கள் போற்றும் விஷ்ணுவே பரம்பொருள் என்றும் விஷ்ணுவே சர்வோத்தமன் என்று புகன்றிடும் ஸ்ரீமத்வரின் சித்தாந்தம் சத்தியமானதென்று சொல்லும் உன் அழகான வலது திருக்கரம் காட்டிடும் ஸ்ரீ வெங்கடேசனே சரணம் சரணம் அடைந்தேன் என்னை சரணடைந்தால் என்றும் காப்பேன் என்று பார்த்தனுக்கு சாரதியாயிருந்து நீயும் உரைத்ததோர் உபதேசம் சத்தியம் என்றே திருக்கோவில் சந்நிதியில் திருக்கரம் காட்டும் ஸ்ரீ வெங்கடேசனே சரணம் சரணம் அடைந்தேன் என்றும் காத்திடும் முந்தன் எழிலார்ந்த திருவடிகளை அடியேனின் மனத்திலும் சிரத்திலும் காளிங்கனின் தலைமேலும் தண்டகாரண்யவனத்தின் மண்மேலும் பிருந்தாவனத்திலும் வேதங்களை உன் வடிவில் பார்க்கின்ற மனத்திலும் சமமாக வைக்கும் ஸ்ரீ வெங்கடேசனே சரணம் சரணம் அடைந்தே நீயே சரணம் என்று வந்தடைந்த அடியார்கள் யாவர்க்கும் வற்றாத நித்திய செல்வமாய் என்றும் விளங்கும் என்னாலும் மதலைக்கு அன்னையின் பால் என்னும் அமுதாயிருக்கும் நிகரேதுமில்லாத நிர்மலனின் திருவழிகளே ஸ்ரீ வெங்கடேசனே சரணம் சரணம் அடைந்தேன் விஷமலையின் இறைவனே திருமகளின் நாதனே என்றும் உந்தன் திருவருளை கிடைக்கச் செய்யும் ஸ்ரீதேவி என்றும் நீ மாறும் நேரம் தன்னில் என்னையும் உன் பதம் சேர்ப்பாள் மாசில்லா மாதவன் உந்தன் திருவழி சேவை ஒன்றே நான் செய்யும் சேவை அன்றி வேறொன்று வேண்டிலன் இங்கே ஜகம் கொண்டாடும் ஸ்ரீபதியே மங்களம் பெருகட்டுமே திருவேங்கடம் உரையும் நம் ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் ஜகம் கொண்டாடும் ஸ்ரீபதியே மங்களம் பெருகட்டுமே திருவேங்கடம் உரையும் நம் ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம் திருமகளே மயங்கும் அழகு கண்களை உடையவன் நீயே ஜகத்திற்கே கண்களாம் நம் வெங்கடேசனுக்கு மங்களம் பொன்னார்ந்த உந்தன் திருவடி தாமரைகள் திருமலை சிகரத்திற்கே மங்களாபரணமாகும் மங்களங்கள் நிறையும் எங்கள் வெங்கடேசனுக்கு மங்களம் அங்கங்கள் யாவும் அழகு செல்வங்களான தெய்வம் காண்பவர் உள்ளம் மயக்கும் வெங்கடேசனுக்கு மங்களம் நித்தியன் நிர்மலன் ஆனந்த ஞானஸ்வரூபன் அனைத்திலும் உயிராய் விளங்கும் வெங்கடேசனுக்கு மங்களம் எல்லாம் அறிந்தவன் சர்வ வல்லமை பெற்றவன் அனைத்திலும் சிறந்தவன் எழுதினில் அருளும் சீலன் வெங்கடேசனுக்கு மங்களம் எங்கும் நிறைந்த பரம்பொருளாய் எண்ணியவை ஈடேற்றும் நாயகன் அனைத்திலும் இயங்கும் எங்கள் வெங்கடேசனுக்கு மங்களம் ஓயாமல் சேவிக்கும் அடியார்க்கு என்றென்றும் அருள் என்னும் அமுதை ஊட்டும் வெங்கடேசனுக்கு மங்களம் ஜீவன்கள் யாவிற்கும் உன் திருவழிகள் சரணம் என்றே காட்டிடும் திருக்கரத்தான் வெங்கடேசனுக்கு மங்களம் கருணையாம் அமுதக்கடலின் அலைகளாம் அண்டல் கண்கள் கடைக்கண்கள் இன்பம் கூட்டும் வெங்கடேசனுக்கு மங்களம் திருவேணி மணிமாலைகள் உடையுடன் ஆயுதமெல்லாம் அழகுக்கு அழகை சேர்க்கும் திருமலை வாசல் அழகு துன்பங்கள் நீக்கும் எங்கள் வெங்கடேசனுக்கு மங்களம் வைகுண்ட பற்று நீங்கி வந்திடும் எங்கள் பெருமாள் புஷ்கரிணிக்கரையில் அலர்மேல் மங்கையோடு ஆடி மகிழும் வெங்கடேசனுக்கு மங்களம் மணவாழ மாமுனிகள் போல் முனிவர்கள் உள்ளம் வாழும் அனைத்திலும் நிறைந்து சர்வ உலகிற்கும் நாயகனான வெங்கடேசனுக்கு மங்களம் மங்களம் எம் பெருமானுக்கு என்றெங்கள் குருவும் உரைத்தார் ஆச்சாரியர் அனைவரும் வேண்டும் வெங்கடேசனுக்கு மங்களம்